திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் நள்ளாறு சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் போகமார்த்த பூண்முல்லையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோலுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்தனம் பெருமான் மேயது நல்லாரே தோடுடைய காதுடையன் தோலுடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணுமோர்பாலுடையுடைய மேலுலகோ ஏடுடைய கடலும் சூழ்ந்த நாடுடைய நம் பெருமான் மேயது நல்லாரே ஆன்முறையாலாற்ற வெண்ணீராடி அணியிழையோர் பான்முறையால் வைத்த பதோ பக்தர் பணிதேத்த மான்மரியும் வெண்மழுவோ சோலமம் பற்றிய கை நான் மறையான் நம் பெருமான் மேயது நல்லாரே நள்ளாரே புல்கவல்ல வார்ச்சடைமேர் போம் போனல் பெய்தயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடுடன் சூடி பல்க வல்ல தொண்டர்த்தம் பொற்பாத நிழல் சேர நல்க வல்ல நம் பெருமான் மேயது நல்லாரே ஏறு தாங்கி ஊர்தி பெணி ஏற்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோர் ஆடரவல் சூடி நீர் தாங்கி நூல் கிடந்த மாபில் நிறை கொன்றை நாறு தாங்கு நம் பெருமான் மேயது நல்லாரே திங்களூச்சி மேல் விளங்கோ தேவன் இமையோர்கள் எங்களூச்சியம் இறைவன் என்றடியே இறைஞ்ச தங்களுச்சியால் வணங்கும் தன்னடியார்கட்கெல்லாம் நங்களுச்சி நம் பெருமான் மேயது நல்லாரே வெஞ்சுடர்த்தீயங்கையேந்தி வெண்கொண்முழவதிர அஞ்சிடத்தோராடல் பாடல் பேணுவதன்றியும் போய் செஞ்சடை கோர் திங்கள் சுடி திகழ்தரு கண்ட துளே நஞ்சடைத்த பெருமான் மேயது நல்லாரே சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலை வரை தீயம்பினால் சுட்டு தொமாட்டிச் சுண்ணவெண்ணீர் ஆடுவதன்றியும் போய் பட்டமார்த்த சென்னி மேலோர் பால்மதியஞ்சுடி நட்டமாடும் நம் பெருமான் மேயது நல்லாரே உண்ணலாக நஞ்சு கண்ட தொண்டுடனேயொடுக்கி அண்ணலாக வண்ணல் இழல் ஆரழல் போலுருவாம் எண்ணலாக விழ்வினையென்றெல்க வலி திருவர் நன்னலாக நம் பெருமான் மேயது நள்ளாரே மாசுமையர் மண்டை தேரர் குண்டர் குணமில்லிகள் பேசும் பேச்சை மெய்யென்ற நீ அந்நெறி செல்லன் மின் மூசு வண்டார் கொன்றை சூடியே மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமா மேயது நல்லாரே தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தாழ்ஷடையன் நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்த நல்ல பண்புளரேத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோள் உலகில் உறைவாரே சுவாமி தர்பண்யாரேஸ்வரர் அம்பாள் போகமார்த்த பூண்முலையாள் திருச்சிற்றம்பலம்